திரு கழிப்பாலை சுவாமி பால்வண்ணநாதர் திருவடி போற்றி தேவி வேதநாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் இது சிவபெருமான் அன்புடன் அமர்ந்திருக்கும் இடம் திரு கைலை மலை புனலாடிய புன்சடையாய் அரணம் புனலாடிய புன்சடையாய் அரணம் அனலாக விழித்தவனே அனலாக விழித்தவனே அழகார் புனலாடிய புன்சடையாய் அரணம் அனலாக விழித்தவனே அழகார் கனலாடலினாய் கனலாடலினாய் கழிப்பாலை உள்ளாய் உணவார் கணல் கை தொழுதுள் புதுமே உணவார் கணல் கை தொழுது உள் புதுமே தொழுது உள் புதுமே கை தொழுது உள் புதுமே துணையாக ஓர் தூவள மாதினையும் Hey! இணையாக உகந்தவனே இறைவா இறைவா கணையால் எயில் எய்தாய் கழிப்பாலை உள்ளாய் இணையா கடல் ஏத்த இடர்கடுமே கழிப்பாலை உள்ளாய் எயில் எய்தாய் இணையா கடல் ஏத்த இடர்கடுமே செடியாய் குறியாய் நிமிர்கும் தடையின் முடியாய் சுடு வெண்பொடி முற்றணிவாய் சுடு வெண்பொடி முற்றணிவாய் கடியார் பொருள் சூழ் கழிப்பாலையுடாய் கழிப்பாலையுடாய் அடியார்க்கு அடைய அவலும் அவையே கடிப்பாலை உள்ளாய் அடியார்க்கு அடையாவலும் அவையே எடியாய் அறியாய் நிலம் நீரோடு தீ வழி காயம் என வெளிமன்னிய தூவொளிய தூவொளியாய் உன்னையே தொழுது உண்ணும் அழியாய் கடிப்பாலை அமர்ந்தவனே உண்ணும் அவர்க்கு அழியாய் கடிப்பாலை அமர்ந்தவனே நடம் நன்னி ஓர் நாகம் அசைத்தவனே நடம் நன்னி ஓர் நாகம் அசைத்தவனே விடம் நன்னிய தூமிடரா மிகுத கடல் நண்ணும் கடிப்பதிகாவலனே உடன் நன்னி வணங்குவன் முன்னடியே கடிப்பதிகாவலனே வணங்குவன் உன்னடியே வணங்குவன் உன்னடியே வணங்குவன் உன்னடியே பிறையார் தடையாய் பெரியாய் பெரியம் மறையார் தரும்பாய் மயினாய் உலகில் பிறையார் தடையாய் பெரியாய் பெரியம் மறையார் தரும்பாய் மயினாய் உலகில் கரையார் பொழில் தூள் கழிப்பாலையுள்ளாய் கரையார் பொழில் தூள் கழிப்பாலை உள்ள இறையார் கடல் ஏத்த இடர் கெட்டுமே இறையார் கடல் ஏத்த இடர் கெட்டுமே இடர் கெடுமே இடர் கெடுமே இடர் கெடுமே இடர் கெடுமே முதிரும் சடையின் முடிமேல் விளங்கும் கதிர்வெண் பிறையாய் முதிரும் சடையின் முடிமேல் விளங்கும் கதிர்வன் பிறையாய் கழிப்பாலை உள்ளாய் எதிர்கொள் மொழியால் இறந்து எத்தும் அவர்க்கு அதிரும் வினையாயினா சருணி கழிப்பாலை உள்ளாய் இறந்து எத்தும் அவர்க்கு அதிரும் வினையாயினா சருமே வினையாயின தருமே எரியார் கணையால் எயில் எய்தவனே விரியா கருவிழ் சடையாய் இரவில் கரிகாடலினாய் கடிப்பாலை உள்ளாய் உரிதாகி வணங்குவன் உன்னடியே கடிப்பாலை உள்ளாய் எயில் எய்தவனே சடையாய் வணங்குவன் உன்னடியே நலநாரணன் நான்முகன் நன்னல் உற நலனாரணன் நான் முகன் நன்னல் உற கனலானவனே கழிப்பாறை உடாய் உணவார் கடனே தொழுது உண்ணும் அவர்க்கு இலதாம் வினைதான் எயில் எய்தவனே கழிப்பாலையுள்ளாய் உணவார் கடலே தொழுது உண்ணும் அவர்க்கு இலதாம் வினைதான் எயில் எய்தவனே ஆ தவர் கொண்ட தொழில் தமன் வேடருடும் துவர் கொண்டன நுண் துயில்லாடையரும் அவர் கொண்டன விட்டு அடிகள் உரையும் உவர் கொண்ட கழிப்பதி உள்குதுமே நன ஆ கடியார் பதி காவலனை புகலி கழியார் பதி காவலனை புகலி படியா மறைஞான கம்பந்தன் சொல் கடியார் பதி காவலனை புகலி படியா மறைஞான கம்பந்தன் சொல் வழிபாடிவை கொண்டு அடிவாழ்த்த வல்லர் வழிபாடு இவை கொண்டு அடிவாழ்த்த வல்லர் கழியார் இமையோரோடும் கேடிலரே கழியார் இமையோரோடும் கேடிலரே